الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن الشيطان لكم عدو فاتخذوه عدوه وقال النبي صلى الله عليه وسلم من صلى قبل العصر أربعا بنى الله له بيتا في الجنة أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானஹு தாலாவிற்கே உரித்தாகுக எம்பெருமானார் சல்லல்லாஹு அழைவ செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவகங்கள் தப தாபெண்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு சொர்க்கத்தின் தடைக்கற்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழே சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் முதலிலே சொர்க்கம் என்றால் என்ன சொர்க்கத்தினுடைய நியமத்துக்கள் என்ன அதிலே சேர்க்கிற அமல்கள் என்ன அதை விட்டும் தடுக்கிற காரியங்கள் என்ன சொர்க்கத்தை விட்டும் சொர்க்கத்திற்கு சேர முடியாமல் மனிதர்களை தடுக்கிற காரியங்கள் என்ன என்று மூன்று அமைப்புகளாக நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹும் அண்ணல் பெருமானார் செல்லல்லாகும் அழிவ செல்லமன்னவர்களும் சொர்க்கத்தை பற்றி நிறைய பேசி இருக்கிறார்கள் ஒரு மனிதன் சொர்க்கத்தில் எப்படி இருப்பான் பெருமானார் செல்லல்லாஹு அழிவு செல்லம் சொன்னார்கள் நோய் நொடி என்பதெல்லாம் இந்த உலகத்திலே தான் அங்கு எல்லோருமே எசிஹூன் வலா எம்ருதூன் எல்லோரும் ஆரோக்கியமாகத்தான் இருப்பார்கள் நோய் என்பதே அங்கே வராது அதே நேரத்தில் சொர்க்கத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேர்களும் வாடிவர்களாகத்தான் இருப்பார்கள் பெருமானார் இடத்திலே ஒரு கிழவி வந்து கேட்டார்கள் அல்லவா நாயகமே எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் பெருமானார் கேட்கிறார்கள் அம்மா உனக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் கேளம்மா நான் செய்கிறேன் என்கிற பொழுது நாயகமே எனக்கு சொர்க்கம் வேண்டும் நாயகமே என்று சொல்ல கேளவிகளுக்கு எல்லாம் சொர்க்கம் கிடையாதுன்ட்டாங்க அந்த அம்மா நாயகமே உதவி செய்வேன் உதவி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிழவிக்கெல்லாம் சொர்க்கம் இல்லை என்று சொல்கிறீர்களே என்று ஆள பெருமானார் செல்லல்லா ஒளிவு செல்லம் சொன்னார்கள் அங்கு சொர்க்கத்தில் எந்த கிழவி இருக்க போகிறார்கள் எல்லாம் முப்பத்தி மூன்று வயதை சேர்ந்த வாலிபர்களாகவே இருப்பார்கள் அம்மா நீ சொர்க்கத்திலே இருப்பாய் ஆனால் கிழவியாக அல்ல முப்பத்தி மூன்று வயதை பெற்றிருக்கிற இளம் குமரியாக இருப்பாய் என்று ஹூமான் நபிகள் கோமான் செல்லந்தாக வடிவ செல்லம் என்பவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் சொர்க்கத்திலே ஆக அதனாவாக ஆக கடைசி தரத்தில் கடைசி தரத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு கொடுக்கப்படுகிற ஊருளியங்கள் எழுபது செல்லும் சொல்லுவார்கள் நூறு ஆண்டுகள் பயணம் செய்தால் அந்த நிழலை கடக்க முடியாது அப்ப அந்த சொர்க்கத்தை பத்தி நம்ம கற்பனை செய்து பார்க்க முடியுமா அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் இந்த சொர்க்கம் இருக்கிறது மாலா ஐநூன்றா வலா பஷர் எந்த கண்ணும் இதுவரை பார்த்ததில்லை எந்த காதுகளும் இதுவரை கேட்டதில்லை எந்த உள்ளமும் சிந்திக்க முடியாத அளவிற்கு நான் சொர்க்கத்தை வைத்திருக்கிறேன் எந்த விஞ்ஞானியும் அதை சிந்திக்க முடியாது எந்த அறிவாளியும் அதை சிந்திக்க முடியாது அந்த அளவிற்கு நான் உயர்தரமாக அற்புதமாக சொர்க்கத்தை படைத்திருக்கிறேன் என்று ஹூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அடிவு வஸல்லம் என்பவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்லி காட்டுகிறார் சொர்க்கத்தினுடைய ஆறுகள் பைலா என்று ஒரு ஆறு இந்த சொர்க்கவாசிகள் எல்லாம் அந்த ஆறுக்கு செல்வார்களாம் பைசக் எதற்கு என்றால் அந்த ஆற்றினுடைய மறுக்கரையில ஊர்லிங்கள் அமர்ந்து பாடுவார்களாம் குரானை ஓதிக்கொண்டிருப்பார்களாம் இதை கேட்பதற்காக சொர்க்கவாசிகள் குழுக்குழுவாக செல்வார்கள் நீங்க பாட்டு கச்சேரின்னு போட்டாக்கா குழுக்குழுவா போறாங்களா இல்லையா காசு கொடுத்து போய் அதை கேட்டு வருவதற்கு காதுக்கு இனிமை சேர்த்து வருவதற்காக வண்டி எவ்வளவு காசு ஆனாலும் பரவாயில்லை என்று செல்கிறார்களே இதை போன்று சொர்க்கத்திலிருந்து கிளம்பி செல்வார்களாம் இன்றைக்கு வைதகுக்கு செல்லலாம் பாட்டு கேட்டு விட்டு வரலாம் வைதகுக்கு செல்லலாம் குரானை கேட்டு விட்டு வரலாம் என்று புறப்படுவார்கள் பெருமானா செல்லல்லாக அழிவு செல்லம் என்றவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஜெய்ஹான் செய்ஹான் என்று ஆறுகள் இருக்கிறது அந்த ஆற்றினுடைய தண்ணீரை ஒரு மனிதன் குடிப்பானையானால் அதற்கு பிறகு அவனுக்கு தாகமே அடிக்காது அந்த ஆறுகள் சொர்க்கத்துக்குள்ளே இருக்கிறது பாலாறு தேனாறு மது ஆறு நீராறு என்று ஏராளமான ஆறுகள் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார் சொர்க்கத்தினுடைய உணவு முத முதல்ல ஒருத்தர் சொர்க்கத்துக்குள்ள போன உன்ன அல்லாஹ் கொடுக்கிற உணவு கபித ஹூத் மீனினுடைய ஈரலை தான் அல்லாஹ் கொடுப்பான் மீனின் ஈரலை அல்லாஹ் கொடுப்பான் அதற்கு பிறகு அவருக்குரிய உணவு பில்லாஹி அல்லாஹும்ம இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஒரு ஆயிரம் ஹாதிமீன்கள் ஹோட்டல்ல பணி செய்யறதுக்காக அவனை கூப்பிடுற உள்ளாட்டியும் ரெண்டு இட்டிய வச்சுட்டு போயிருவான் அதுக்கு பின்னாடி அவனா பார்த்து வந்தா தான் சில ஆளுங்க பொறுமை தாங்க முடியாம இங்க இருந்து சவுண்ட் விடுவாங்க சவுண்ட் விட்டே பழக்கப்பட்ட ஆளுங்க அதுக்கப்புறம் அவர் வந்து என்னன்னு கேட்டு ஒரு முக்கால் மணி நேரம் உட்காந்துருந்து அதுக்கு பின்னாடி சாப்பிட்டு பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அறிமுகப்படுத்தி பேசுகிறார்கள் அங்கே அல்லாஹ் ஜல்ல ஷானகுத்தலா நிறைய பானங்களை கொடுப்பான் மதுவையும் அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் அங்கேயே மதுவை கொடுக்குறான் அதனால இங்கே குடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துறாதீங்க லா கவுலுன் ஃபீஹா அந்த மதுவிலே போதை இருக்காது அல்லாஹ் அங்கே தஸ்னீம் என்று ஒரு சொர்க்கத்தை கொடு என்று ஒரு வானத்தை அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் ஜல்ல ஷானகுத்தலா அனைவருக்கும் அந்த வானத்தை கொடுத்தல்வானாக அந்த வானம் முகர்ரபூன்களுக்கு மட்டும் தனக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டும் அல்லா கொடுப்பான் தஸ்மீம் என்ற பானம் எல்லோருக்கும் கிடைக்காது அவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு அல்லாவுக்கு நெருக்கமானவர்களுக்கு சொர்க்கவாசிகளே போட்டி போடுவார்களாம் எனக்கு தஸ்மீம் கிடைக்காதா எனக்கு தஸ்மீம் கிடைக்காதா என்று போட்டி ஓடுகிற அளவிற்குள்ள பானத்தை அல்லாஹ் சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான் சகாகும் சராபன் தகுரா குரான் சொல்லி காட்டுகிறது இங்க மாதிரிலாம் இல்ல இங்க தண்ணியில திடீர்னு சாக்கடை கலந்து விட்டது அதனால் தண்ணீரை குடிக்காதீர்கள் இந்த ஏரியாவில குடிக்க வேண்டாம் என்றெல்லாம் திடீர்னு பேப்பர்ல வந்துரும் காரணம் ஏதாவது போய் கலந்துரும் அந்த தண்ணீரின் மூலமாகத்தான் ஏராளமான கிருமிகள் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய நலனை கெடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் பார்க்கிறோம் அதனால மினரல் வாட்டர் வாங்கி குடிங்க அது எப்படி இருக்குன்னு அல்லாவுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் எல்லாம் அதிலையும் பல பித்தலாட்டங்கள் சமுதாயத்துக்குள்ளே நுழைந்து விட்டது ஆனால் அங்கு பெருமானார் செல்லல்லாஹ் ஒளிவசலம் சொல்லுகிறார்கள் அல்லாஹு சொல்லுகிறான் குரானிலே சத்தாகும் ரப்புகும் சராமன் தகூரா அல்லா நாளைக்கு மறுமையிலே கொடுக்கிற வானம் இருக்கிறதே எல்லாம் பியூர் மினரல் வாட்டர் சராமே தகூர் மிக சுத்தமான தாகிர் அல்ல அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை தகூர் மிக சுத்தமான பானத்தை அல்லாஹ் வழங்குவான் அங்க இருக்கக்கூடிய ஆடைகள் குரானுக்குள்ளே புகுந்து பார்த்தால் ஏராளமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அக்மாம்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அலமாரியை எல்லாம் கொடுப்பானாம் அந்த அலமாரி சாதாரண அலமாரி அல்ல நம்ம இதுல இரு பதினெட்டு கேஜி போடலாமா இருபத்தோரு கேஜி போடலாமா என்று சொல்லி கடைசியில நீ எவ்வளவு கொண்டு வந்திருக்கிற படித்திரங்கள் என்று அல்லாஹ் ஏராளமான படித்திரங்களை முஜாஹிதீன்களுக்காக வீடு வீடெல்லாம் வேணாம் ஒரு ஆள் சொல்லாது பத்து வீடு வச்சிருந்தாலும் கை தூக்கிடுவான் ஆனால் சொர்க்கத்திலே வீடு வாங்க ஆசையா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இருபது அமல்களை சொல்லி காட்டுகிறார்கள் அந்த இருபது அமல்கள் இருந்தால் தாயுமாக ஏதாவது ஒன்றை பிடித்துக் கொண்டால் கண்டிப்பாக அல்லாஹ் சொர்க்கத்திலே வீட்டை கொடுத்து விடுவான் அதிலே முதலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு கஷ்டம் நடக்கிற பொழுது வீட்டிலே தொல்லைகள் இன்னல்கள் நடக்கிற பொழுது இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுகிற வளமையை ஒருவன் பெற்றிருப்பானேயானால் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா சொர்க்கத்திலே அவருக்கு ஒரு வீட்டை கட்டுகிறான் அதற்கு இடத்துக்கு பேர் பைத்துல் ஹம்து என்று அல்லாஹ் பேர் வைக்கிறார் ஒரு வீட்டுல ஒருத்தர் ஆயிட்டாங்க மூத்தான உடனே இவர் பதட்டம் எல்லாம் படாமல் கொடுத்தவன் உயிரை கொடுத்தவன் அவன் உயிரை எடுத்துக் கொண்டான் என்று சொல்லிவிட்டு இன்னார் இல்லாஹி இன்னா இலகி ராஜிபூன் என்று அமைதியாக இருந்தால் மலக்குகள் வருகிறார்கள் அல்லா மலக்குகள் இடத்துல கேட்கிறான் என் அடியானை போய் பார்த்தீர்களே அவர் என்ன சொன்னார் என்று கேட்கிற பொழுது யா அல்லா உயிரை கொடுத்தவன் அவன் எடுத்தவன் அவன் இன்னா இல்லாக இன்னா இலகி ராஜிபூன் என்று சொல்லிவிட்டார் அல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது என்னுடைய அடியான் இந்த நேரத்திலேயும் என்னை புகழ்கிறானா இந்த நேரத்திலேயும் என் பக்கம் தான் அவன் வந்திருக்கிறானா அவனுக்கு என்று ஒரு வீட்டை சொர்க்கத்திலே கட்டுங்கள் அதற்கு பெயர் வைத்துள்ள புகழுக்குரிய வீடு என்று பெயர் வையுங்கள் இங்க பாத்திமா இல்லம் ஜைனப் இல்லம் பேரை வச்சுட்டு உள்ள போகும்போது ஒரே லொல்லா இருக்கு ஆனால் அங்க அந்த பிரச்சனை இல்லை பைத்துல் ஹம்த் என்று பெயர் வையுங்கள் பெருமானா செல்லல்லா ஒளிவசலம் இன்னொரு அமலை சொல்லிக் கொடுக்கிறார்கள் குல்கு அல்லா சூறாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் பத்து முறை ஓதிக்கொள்ளுங்கள் எவ்வளவு அருமையான வழியை பெருமானார் சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பத்து பத்து முறை பெரிய சூறா அல்ல சூரத்தில் பக்கராவை சொன்னல் பெருமானார் ஒரு குல்ஹு அல்லாவை ஓதிக்கொள்ளுங்கள் வனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா சொர்க்கத்தில் உங்களுக்கு அல்லாஹ் வீட்டை கொடுப்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆவியத் இப்னு முஆவியத்தில் ஹிக்கம் ரலியல்லாஹு தஆலா மதீனாவில் இருக்கிறார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குக்கு சென்றிருக்கிறார்கள் தபூக்குக்கு சென்று பெருமானார் போருக்கு சென்ற வேளையிலே ஜிப்ராஹில் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள் நாயகமே அவசரமா மதீனாவுக்கு போகணும் நாயகமே என்ன சொல்லுகிறீர்கள் ஜிப்ராஹிம் அவசரமாக மதீனாவிற்கு செல்ல வேண்டும் காரணம் அங்கே முஆவியா மௌத்தாகி விட்டார் முஆவியத் இப்னு ஹிக்கம் வரைக்கும் ரலியல்லாஹு தலா மௌத்தாகி விட்டார்கள் நீங்கள் வந்தாக வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கிலிருந்து பூமி சுருட்டி கொடுக்கப்பட்டது சென்றார்கள் ஜனாசா தொழுகையை தொழ வைக்கிறார்கள் மீண்டும் தபூக்குக்கு வருகிறார்கள் ஜிப்ரீல் இடத்திலே கேட்டார்களாம் என்ன காரணத்தினால் இங்கிருக்கிற என்னை அழைத்து சென்றீர்கள் என்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள் அவர் நிறைய குல்ஹு ஓதுவார் நாயகமே நிறைய குல்ஹு ஓதுவார் நாயகம் அதனால் அல்லாஹ் அவருக்கு உத்தரவிட்டிருக்கிறான் நாயகமே நீங்கள் தான் தொலை வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் நாயகமே இந்த ஆற்றல் என்ன பார்த்தீர்களா ஒரு சகாபி இன்னொரு சகாபியை போய் குறை சொல்லுகிறார் பெருமானார் இடத்துல நாயகமே இவரோட தொழுகவே முடியல நாயகமே பெரிய தொல்லையா இருக்கு நாயகமே எதை ஒரு சேர்த்து குழுவோ இல்லாம விட்டுறாரு நாயகமே உள்ள அவர் வாட்டுக்கு ஓதிட்டு இருக்கிறார் சூரத்தில் பக்கரா ஓதுனாலும் உள்ள குழுவோ இல்லாம சேர்த்துறாரு எந்த சூறா ஓதுனாலும் கடைசியில குழுவல்லாவை சேர்த்துறாரு நாயகமே பெருமானார் செல்லல்லா குலேசலம் அவரை அழைத்து ஏன் இப்படி தொலை வைக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது நாயகமே நான் குழுகுவல்லாவை பிரியப்படுகிறேன் நாயகமே குழுவல்லாவின் மீது எனக்கு பாசம் அதிகம் நாயகமே அதனால நாயகமே நான் ஏதோ சேர்த்தாலும் அதுல குழுவல்லாவை சேர்த்துறேன் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுப்புக்க துதுகிலுக்கல் ஜன்னா நீ குல்ஹுவல்லாவை பிரியப்படுகிறாயே அது உன்னை சொர்க்கத்திலே சேர்த்து விடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப சொர்க்கத்துல சேர்க்கிறாமல் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு வெறும் பத்து முறை குல்ஹுவல்லா ஓதுனா சொர்க்கம் இருக்கிறது பெருமானார் மூன்றாவதாக சொல்கிறார்கள் மன் பனா அலில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு ஃபில் ஜன்னா யார் உலகத்திலே வீடு பள்ளியை உருவாக்குகிறார்களோ பள்ளிக்காக வேண்டி உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லா ஜல்லஷானு சொர்க்கத்திலே வெட்டி கொடுக்கிறான் பெருமானார் நான்காவதாக சொல்கிறார்கள் மன் சல்லா துஹா யார் லுஹா தொழுகையை இஸ்னா அசர ரக்காத்தின் ஒரு நாளைக்கு 12 ரக்காத் யார் லுஹாவை தொழுகிறார்களோ காலையில ஒரு 9 மணியில இருந்து ஒரு 12 மணிக்குள்ளே யார் லுஹா தொழுகையை ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துக்கள் தொழுகிறார்களோ பனல்லாஹு லஹு கஸ்ரன் ஜன்னா பைத் என்று சொல்லவில்லை பெருமானார் லுஹாவுக்கு பயன்படுத்திய வார்த்தை கஸ்ர் மாளிகையை அல்லாஹ் தருகிறான் சொர்க்கத்திலே மாளிகை லுஹாவுக்குண்டு பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அடுத்தும் பேசுகிறார்கள் யார் நாலாம் களிமாவை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை ஓதினா போதும் நாலாம் களிமா அஷர் அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்க் வ லஹுல் யுஹ்யி வ யுமீது வ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை யார் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரொம்ப ரொம்ப தடவை அல்ல ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஓதினால் ஆயிரம் நன்மைகள் எழுதப்படும் ஆயிரம் தீமைகள் அளிக்கப்படும் வடல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா சொர்க்கத்திலே அவருக்கு மாளிகை தயாராகிறது எவ்வளவு கஷ்டங்க இது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாளிகை வாங்கலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாளிகை பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலம் அவர்கள் ஆறாவதாகவும் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மனிதன் பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலம் யார் அசருக்கு முன்னால் நான்கிற காத்துகள் மன் கபலில் அசரி அர்பா அசருக்கு முன்னால் யார் நான்கிற காத்துக்கள் சுண்ணத்தை வளமையாக தொழுகிறார்களோ அவர்களுக்கும் வடல்லாஹுலகு வைத்தன் ஃபில் ஜன்னா சொர்க்கத்திலே அல்லாஹ் ஒரு மாளிகையை தயார் செய்கிறான் கோமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலிவசலம் சொல்கிறார்கள் ஏழாவதாக பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலம் சொன்னார்கள் ரமலான் மாதத்தில் எவன் நோன்பு வைக்கிறானோ மன் சாம ரமலான إنساتا وسقوطا குரான் ஓதுகிற பொழுது அந்த குரானை கேட்டு ரமலான் மாதத்திலே கண்டதையும் பேசாமல் சுக்கூத்தாக மௌனமாக யார் நோன்பு வைக்கிறாரோ வனல்லாஹு அவருக்கும் சொர்க்கத்திலே அல்லாஹ் மாடிகையை தயார் செய்கிறான் ரமலான் மாதத்தில் கரெக்டா முப்பது நாள் வந்து அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய கலாம் ஓதப்படுகிறது அதை அமைதியாக கேட்டு ரமலான் மாதத்திலே கண்ட வம்புகள் தும்புகள் எல்லாம் இல்லாமல் மௌனமாக யார் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது பெருமானார் சொல்லிக் காட்டுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு ஒளிவசனம் ஒரு நாள் சபையிலே கூடியிருக்கிற பொழுது பெருமானார் செல்லல்லாஹ் ஒளிவசலம் கேட்டார்களாம் இன்றைக்கு ஏழைக்கு உணவு கொடுத்தது யார் என்று கேட்கிற பொழுது எல்லோரும் மூடமாக இருக்கிறார்கள் அபுபக்கர் அலி எல்லாம் மட்டும் கையை உயர்த்துகிறார்கள் சரி அபுபக்கரே என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக பெருமானார் கேட்டார்கள் இன்றைக்கு யார் நோன்பாளி என்று கேட்டார்கள் அதற்கும் சபை அமைதியாக இருக்கிறது அபுபக்கரலி எல்லாம் மட்டும் கையை தூக்குகிறார்கள் சரி அபுபக்கரே என்று சொல்லி விடுகிறார்கள் அடுத்து கேட்கிறார்கள் இன்றைக்கு ஜனாசாவுக்கு பின்னால் யார் சென்றது என்று கேட்கிற பொழுது எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள் அபுபக்கரலி எல்லாம் மட்டும் நான் ஒரு ஜனாசாவுக்கு பின்னாடி அடக்கிற வரைக்கும் போயிட்டு வந்தேன் நாயகமே பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலம் அடுத்ததாக கேட்கிறார்கள் இன்றைக்கு யார் நோயாளியை நோய் விசாரித்தது என்று கேட்கிற பொழுது எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள் அவுபக்கரலி எல்லாம் மட்டும் கையை உயர்த்துகிறார்கள் பெருமானார் நாயனார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் இந்த நான்கு செயல்களை யார் செய்கிறார்களோ வனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா அவர்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்திலே மாளிகையை தயார் செய்கிறார் இன்னொரு அழகான சந்தர்ப்பத்தை பெருமானார் உருவாக்கி கொடுக்கிறார்கள் யார் ஜுமாவுடைய இரவிலே சூரத்து துஹான் வியாழக்கிழமை நைட்டு விடுஞ்ச வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய இரவிலே யார் சூரத்து துகானை ஓதுகிறார்களோ வனல்லாஹு கஸ்ரன் ஃபில் ஜன்னா சொர்க்கத்திலே வீடல்ல மாளிகையை அல்லாஹ் தயார் செய்து கொடுக்கிறார் பெருமானா செல்லல்லாஹ் வலிவசலம் சொல்லி காட்டுகிறார்கள் அடுத்தும் பெருமானா செல்லல்லாஹ் வலிவசலம் என்பவர்கள் பேசுகிறார்கள் எந்த ஒரு மனிதன் மண் சத்த ஃபுர்ஜத்தம் என சஃப் சஃப் இடைவெளி இருக்கிறது இந்த இடைவெளியை எவன் அடைத்து நிற்கிறானோ எவ்வளவு அருமையான சந்தர்ப்பம் இந்த இடைவெளியை எவன் சைத்தானுக்கு இடம் கொடுக்காமல் இடைவெளியை அடைத்து நிற்கிறாரோ வடல்லாஹுலகு அவருக்கும் சொர்க்கத்திலே அல்லாஹ் மாளிகையை தயார் செய்து கொடுக்கிறான் பெருமானார் செல்லல்லாஹு அலிவசனம் சொல்லிக் காட்டுகிறார்கள் பதினொன்னாவதாக பெருமானார் செல்லல்லாஹு அலிவசனம் என்பவர்கள் பேசி காட்டுகிறார்கள் மண் கரக்கல் கிதுப எவன் வாழுகிற காலத்திலே பொய்யை விட்டு விடுகிறானோ அவனுக்கு வடல்லாஹு ஜன்னா சொர்க்கத்தினுடைய ஓரத்திலே அல்லாஹ் ஒரு மாளிகையை தயார் செய்து கொடுக்கிறான் எவன் மிராயை மண் தரக்கல் மிரா எவன் சண்டை போடுவதை விட்டு விடுகிறானோ யாராவது சண்டைக்கு வந்தா கூட நம்மளுக்கு எல்லாம் அது லாய்க்கு இல்ல பாவா நீங்க பேசாம இருங்க என்று எவன் ஒதுங்கி விடுகிறானோ அவனுக்கு அல்லா ஜல்ல சானகுத்தாலா சொர்க்கத்தினுடைய நடுப்பகுதியிலே மாளிகையை தயார் செய்கிறான் யாவன் நல்ல குணத்தோடு உலகத்திலே ஹுசுனுல் குழுக்கோடு வாழுகிறானோ அல்லாஹ் ஜன்னா சொர்க்கத்தினுடைய உயர்வான பகுதியிலே அவனுக்கு மாளிகையை தயார் செய்கிறான் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் பதிமூன்றாவதாக பன்னெண்டாவதாக பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் பேசுவார்கள் மண் மன் ஹஃபர கபுரன் யார் கபரை தோண்டுகிறாரோ ஒரு முஸ்லிம் இறந்து போய் விடுகிறார் இன்னைக்கு முஸ்லிம் மூத்தா போயிட்டா கபரு தோன்றதுக்கு நல்ல ஆளு நம்ம சமுதாயத்துல இல்ல யாரோ ஒரு ஆளை புடிச்சு காஃபில புடிச்சு தோண்டுகிறோம் கிராமங்களில் எல்லாம் நாம் பார்க்கலாம் அங்கிருக்கிற இளைஞர்கள் கபறு தோண்டுவார்கள் சொர்க்கவாசிகள் அவர்களை பார்த்து கிண்டலாக சமுதாயம் பேசுகிறது ஆனால் பெருமானார் எவ்வளவு உயர்வை கொடுத்திருக்கிறார்கள் யாராவது ஒருவர் கபறு தோண்டினால் வடல்லாகுல ஹூபைத்தன் அவருக்கு சொர்க்கத்திலே அல்லாஹ் மாளிகையை தயார் செய்கிறார் கபருக்குள்ள இறங்கிறதுக்கு நம்மால் பயப்படுறான் அவங்க அம்மா ஜனாசா அதை இறக்கிறதுக்காக கபருக்குள்ள இறங்கி இறக்குறான்னா நான்லாம் இறங்க மாட்டேன் வீட்டுக்குள்ள போனா அவங்க அம்மா ஆவி கூட வந்துருமா வந்துட்டு போகுது அம்மா தானே வருது ஏன் கவலைப்படணும் எண்ணிப்பாருக்கு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி மீண்டும் பேசுகிறார்கள் மிஃப்தாஹுல் ஜன்னா சொர்க்கத்தினுடைய சாவி என்ன தெரியுமா லா இல்லல்லா ரசூலுல்லா இதை அதிகமாக சொல்லுங்கள் அல்லாஹ் சொர்க்கத்திலே உங்களுக்கு வீட்டை தருகிறான் பெருமானார் அடுத்தும் பேசுகிறார்கள் ஜன்னா தொழுது கொள்ளுங்கள் தொழுகையை ஐங்கால தொழுகையை தொழுங்கள் அல்லாஹ் ஜல்ல உங்களுக்கு மாளிகையை தயார் செய்கிறான் பெருமானார் அடுத்தும் பேசுகிறார்கள் மிஸ்தாகுல் ஜன்னா ஹுப்புல் மசாக்கின் வல் ஏழைகளை பிரியப்படுங்கள் இது சொர்க்கத்தின் திருவுகோள் இப்படி பிரியப்படக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய மாளிகையையும் தருவான் திறவுகோலையும் தருவான் பெருமானார் சொல்லிவிட்டு ஒரு சிலர்களை பெருமானார் அறிமுகப்படுத்துகிறார்கள் இவர்கள் மொத்த எட்டு சொர்க்கம் இருக்கிறது இந்த எட்டில் எதில் வேண்டுமானாலும் நுழையலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிலர்களுக்கு அந்த அனுமதியை கொடுக்கிறார்கள் அதுல முதலாவதாக பொம்பளைகளுக்கு தான் கொடுக்குறாங்க இதா சல்லத் خمسها وصامت شهرها واحلنت فرجها واطاعت بالها فلتدخل باي ابواب الجنه شاءت ஐந்து நேரம் தொழுது ரமலானிலே நோன்பு வைத்து தன்னுடைய கற்பை பாதுகாத்து கணவனுக்கு வழிபட்டு நடக்கிற பெண்மணிகள் சொர்க்கத்தில் எந்த வாயிலில் வேண்டுமானாலும் நுழையட்டும் எவ்வளவு சான்ஸ் அம்மாமார் செய்வாங்களா எவ்வளவு சான்ஸ் பெருமானார் செல்லலாம் இந்த நான்கு செயல்களை சரியாக செய்து கொள்ளுங்கள் சொர்க்கத்தில் எந்த வாயிலில் வேண்டுமானாலும் நுழையலாம் பெருமானார் செல்லா ஒளிவசலம் பேசி காட்டுகிறார்கள் அடுத்தும் பெருமானார் செல்லா ஒளிவசலம் சொல்கிறார்கள் ஒருவருக்கு மூன்று குழந்தைகள் பிறந்து இறந்து விடுகிறது சிறு வயதிலேயே மூன்று குழந்தைகள் பிறந்து இறந்து விடுகிறது இவர்களும் நாளைக்கு மறுமை நாளையிலே இந்த பெற்றோர்கள் சொர்க்கத்தில் எந்த வாயிலில் வேண்டுமானாலும் நுழையலாம் காரணம் அந்த குழந்தைகள் அந்த விழுந்த குழந்தைகள் இறந்த குழந்தைகள் கண்டிப்பாக சொர்க்கத்திற்கு பெற்றோர்களை அழைத்து செல்லும் உடனே அங்க இருந்த சகாபி கேட்டாங்களா நாயகமே மூணு இருந்தா தானா ரெண்டு குழந்தை இறந்திருந்தா பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யார் வீட்டிலே ரெண்டு குழந்தைகள் பாலிகாவதற்கு முன்னால் இறந்திருக்கிறார்களோ அவர்களும் சொர்க்கத்தை எந்த வாங்கி வேண்டுமானாலும் நுழையலாம் ஆயிஷா ஆயிஷா ரலியல்லாஹு சும்மா இருக்காம அவங்க எவ்வளவு சலுகையை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் நாயகமே அப்ப ஒரு குழந்தை மூத்தா போனவங்க அவர்களும் சொர்க்கத்தில் எந்த வாயில் வேண்டுமானாலும் நுழைந்து கொள்ளலாம் பெருமானார் செல்லல்லாஹு அலைவசலம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அடுத்து பெருமானார் செல்லல்லாஹு அலைவசலம் பேசுகிறார்கள் மன் ஹஃபிலா ருபைன் ஹதீசா யார் ஒருவர் நாற்பது ஹதீஸ்களை மனதம் செய்து ஃபாமில அதை கொண்டு யார் அமல் செய்கிறாரோ நாற்பது ஹதீஸ் மனதம் செய்தார் அதை கொண்டு அமல் செய்தார் சொர்க்கத்திலே எந்த வாயிலில் வேண்டுமானாலும் நுழைந்து கொள்ளலாம் பெருமானார் செல்லல்லாஹு அலைவசலம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அடுத்தும் பெருமானார் செல்லல்லாஹு அலைவசலம் அன்னவர்கள் பேசுகிறார்கள் யார் குளிர்காலத்திலே காமிலாக ஒளி செய்து காம காமிலாக ஒளி செய்து அஷர் அல்லா இலாக இல்லல்லா அண்ண முகம்மதன் ரசூலுல்லா என்று ஒழுவுக்கு பிறகு துவா ஓதுகிறாரோ அவரும் சொர்க்கத்திலே நாடிய வாயில்களில் நுழைந்து கொள்ளலாம் ஹுமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலிவசனம் இவ்வளவு வழிகளை கற்றுத் இந்த இருபது வழியில எதை பின்பற்றினாலும் சொர்க்கத்திலே இடம் பிடிக்கலாம் சொர்க்கத்தினுடைய நியமத்துக்களை பார்த்தோம் சொர்க்கத்திலே இடம் பிடிப்பதற்கான மாளிகைகளை தயார் செய்வதற்கான கட்டிடங்களை வீடுகளை தயார் செய்வதற்கான வழிகளையும் கண்டோம் இனி சொர்க்கத்திற்கு சேருவதற்கு தடைக்கல்லாக இருப்பவர்கள் யார் யார் அதுல மொதல் ஆளு நிறைய பேர்கள் ஹதீஸ்களிலே உண்டு ஆனால் சுருங்க சொல்வதாக இருந்தால் நான்கு பேர்களை மார்க்கம் அறிமுகப்படுத்துகிறது மாணவி சல்லல்லாஹு செல்லும் அறிமுகப்படுத்துகிறார்கள் மொதல் ஆளு நமக்கு ரொம்ப கூட்டாளி புலிஸ் இவன் தான் முதல் தடைக்கல் சொர்க்கத்துக்கு போக விடுவான என்னென்ன வழிகளில் அவன் தடுக்கிறான் அல்லாம அக்கனி ரமத்துல்லாஹிகளை அழகாக சொன்னார்கள் அந்த காலத்துல இவ்வளிசை பார்க்கிற அமைப்பை பெற்றிருந்தார்கள் பெருமானாரினுடைய துவாவால் தான் இவளிசை பார்க்காம இருந்திருக்கிற சில சகாபாக்களும் பார்த்திருக்கிறார்கள் நாம பார்க்காம இருக்கிறதுக்கு காரணம் பெருமானார் செல்லல்லா சிலத்தினுடைய துவா சிலத்திலே ஒரு இறைநேசர் பேசிக் கொண்டிருக்கிறார் ஏண்டா அப்ப இப்படி எல்லாம் மக்களை கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க என்கிற பொழுது அவன் சொன்னா நான் எங்க கெடுக்கிறேன் நான் எங்க கெடுக்கிறேன் வாங்க என்று அழைத்து சென்று நான் என்ன செய்யறேங்கிறத மட்டும் பாருங்க ஒரு கடைக்கு போனான் இப்படி சும்மா ஒரு ரெண்டு சொட்டு தேனை தூக்கி அந்த கடையில தடவு விட்டான் அந்த தேனை சாப்பிடுவதற்காக ஈக்கள் வந்தது ஈக்களை சாப்பிடுவதற்காக பள்ளிகள் பாய்ச்சிகள் வந்தது ஈக்களை சாப்பிட அந்த கடையில கடைக்காரர் ஒரு பூனை வளர்த்துட்டு இருக்கிறார் அந்த பூனை அந்த ஈக்களையும் பள்ளிகளையும் பார்க்கிறது எப்படியாவது இதெல்லாம் அடிச்சு தள்ளிடணும் என்று பார்க்கிறது பொதுவாகவே பூனை பார்க்கிற பார்வை வித்தியாசமா தான் பார்க்கும் நேரா பார்க்காது கடைக்கு வாடிக்கையாளர் ஒருவன் தன்னுடைய சகோதரனாக இன்றைக்கு தான் நாயை வளர்க்கிற மாதிரி அன்னைக்கு வளர்த்துட்டு இருந்தான் நாயை அழைத்துக் கொண்டு கடைக்கு செல்லுகிற பொழுது பூனை பார்க்கிறது அந்த பள்ளியை ஆனால் இந்த நாய் நினைக்கிறது இந்த முட்டாள் பூனை என்னை இந்த பார்வை பார்க்குது முறை முறைக்குது பூனை பார்க்கிற பார்வை ஒரு சைஸா இருக்கும் நம்மத்தான் முறைக்குதுன்னு நினைச்சு இந்த நாய் வேகமாக பாய்ந்து பூனையை கொன்றது பூனைக்கு சொந்தக்கார அந்த கடைக்காரன் என் பூனையவா கொண்டாய் என்று நாயை கொண்டான் நாய்க்கு சொந்தக்காரன் அந்த கடக்காரனையே கொண்டான் அவனுக்கு சொந்தக்காரன் இவனை கொண்டான் ஒரே கொடைக்களமாக மாறியது இப்ப இவளி சொன்னானா நான் என்ன செஞ்சேன் யாரையாவது அடிச்சனா யாரையாவது பிடிச்சனா சும்மா ரெண்டு சொட்டு தேன தடவனே இப்ப எவ்வளவு ஹிக்மத் நான் நூகலகி சலாத் வசலாத்தினுடைய வரலாறுகளை பார்க்கிறோம் ஜூதா வெள்ள பிரளயம் வெள்ளப்பிரளயத்தின் பொழுது அல்லாஹ் தன்னை ஈமான் நூகலை சலாத்தை ஈமான் கொண்டவர்களை மட்டும் ஏற சொல்லுகிறான் நூகலை இஸ்லாத்துக்கே தெரியாம உள்ள கடைசி பெஞ்சில நம்மாலும் சேர்ந்து ஏறி உட்கார்ந்து இருக்கிறார் கப்பல் எல்லாம் புறப்பட்டதற்கு பிறகு நூகலை இஸ்லாம் பார்க்கிறார்கள் ஏதோ பார்க்காத உருவமாக இருக்கிறதே நான் எல்லோரையும் பார்த்து பார்த்து தானே அனுப்பினேன் இங்கு நீ யார் நான் தான் இப்ளீஸ் கியாமத்து நாள் வரைக்கும் நான் வாழணும்னு நல்லா வச்சுட்டான் அதனால கொல்ல முடியாது நூக என்னை கீழவும் தள்ள முடியாது நூக அதனால என்னை விரட்டாமல் இருக்க வேண்டுமானால் ஒரு ரெண்டு விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன் எங்கு எங்கு நான் இருப்பேன் என்பதை சொல்லிக் கொடுக்கிறேன் எதை வைத்து நான் சமுதாயத்தை கெடுப்பேன் என்ற பாடத்தையும் நுகே உமக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த இபிலிஸ் நூகலகி சொல்லிக் கொடுத்த பாடம் எங்கெல்லாம் போராமை இருக்கிறதோ அங்கு நான் இருப்பேன் நான் தான் மூட்டி விடுறதே போராமையை கிளப்புகிற இடத்துல அங்கே நான் இருப்பேன் இரண்டாவதாக சொன்னான் எங்கெல்லாம் பேராசை இருக்கிறதோ ஹிருஸ் இருக்கிறதோ அங்கும் நான் இருப்பேன் பேராசை தீயை நான் மூட்டிக்கொண்டே இருப்பேன் ஒரு நாள் அவனை உறங்க விட மாட்டேன் ஆசையை கிளப்பி கிளப்பி உருவாக்கி அவனை நான் கெடுக்காமல் விட மாட்டேன் என்று நூகலை பாடத்தை கட்ட வரலாறுகள் அதீச நூட்களிலே பார்க்க முடிகிறது தப்சீர்களிலே பார்த்தால் மூசானா நபியின் அலை இஸ்லாத்தினுடைய வரலாறுகளும் அலிஸ்லாம் அன்னவர்களிடத்திலே இபிலிஸ் ஒரு நாள் வந்து பேசுகிற பொழுது நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் என்று மூசா அலி இஸ்லாம் இடத்திலே சொல்ல இபிலிசுக்கு இறக்கப்பட்ட நபி ஒரே நபி மூசா அலி இஸ்லாம் தான் அவனே இறங்கி வந்துட்டானே பரவாயில்லையே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வைத்து விடலாம் என்று அல்லாஹ்விடத்திலே மூசா அலி இஸ்லாம் இவனுக்காக சப்போர்ட் பண்ணுகிறார்கள் யா சில பேர்கள் இருக்கிறாங்க எவ்வளவுதான் இறங்கினாலும் இறங்குற மாதிரி வருவான் வந்துட்டு திடீர்னு ஏறிக்குவான் மூசா அலி இஸ்லாம் அல்லாட்ட கேட்டாங்க யா அல்லா இபிலிசே நம்மள்ட்ட வந்தாச்சு யா அல்லா மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறான் நீ மன்னிக்க தயாரா அல்லாஹ் சொன்னான் நான் அருகமுர் ராகிமி தாராளமாக நான் மன்னிக்கிறேன் அவனிடத்திலே சொன்ன வார்த்தை ஒன்றே ஒன்றுதான் ஆலமுக்கு சஜிதா செய் என்று சொன்னேன் ஆலமுக்கு சஜிதா செய்யவில்லை அதனால் அவன் ரஜீமாக சபிக்கப்பட்டவனாக மாறினான் இன்றைக்கு ஒண்ணும் கெட்டு போகல ஆதம் அலை சலாத்தினுடைய கபர் இருக்கு அங்க போய் சஜிதா செய்ய சொல்லுங்க நான் அவனை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்ல மூசா அலி இஸ்லா சந்தோஷமா இவ்வளவுதானா அல்லா என்று நினைத்துக் கொண்டு இவளை சிலத்தில் வந்து அல்லா ஓகே சொல்லிட்டான் அல்லா ஓகே அவன் மன்னிக்க தயார் ஒரே ஒரு கண்டிஷன் ஆதமினுடைய கபருக்கு நீ சஜிதா செய்ய வேண்டும் கபருக்கா ஆதம் உயிரோடு இருக்கும் போதே செய்யவில்லை அவருக்கு செய்ய சொன்ன அந்த வேலை எல்லாம் வேண்டாம் ஆனால் எனக்கு நீ உதவி செய்தாய் என்ற காரணத்தினால் மூன்று விஷயங்களை உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன் அந்த இடத்துல எல்லாம் நான் இருப்பேன் தெரிஞ்சுக்கோ மூன்று விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன் என்று மூசாலா நபியின் அழகி சலாத் வசலாம் அண்ணவர்களுக்கு இவ்வளி சொல்லிக் கொடுக்கிறான் மூன்று விஷயத்தை எங்கே கோபம் நடக்கிறதோ ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் அங்க நான் இருப்பேன் வேகத்தை கிளப்பக்கூடிய செயலை நான் செய்து கொண்டிருப்பேன் இரண்டாவதாக போர்க்களத்திலே புறமுதுகு காட்டி ஒருத்தன் ஓடிட்டு இருப்பான் அவனை பின்னாடி இருந்து நான் துரத்திட்டு இருப்பேன் வேகமா துரத்திட்டு வர்ற மாதிரி துரத்திட்டு இருப்பேன் புறமுதுகு காட்டுகிற பொழுது நான் இருப்பேன் மூன்றாவதாக சொன்னான் ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக அந்நிய ஆணும் பெண்ணும் தனியாக அமர்ந்திருக்கிற பொழுது அங்கு நான் இருப்பேன் இருந்து இரண்டு பேர்களையும் ஒன்று சேர்த்து விபச்சாரத்திற்கான அத்தனை வழிகளையும் நான் செய்து கொடுத்து விடுவேன் அங்கு நான் இருப்பேன் இன்றைக்கு நடக்கிறதா இல்லையா இவனைகளை காண வேண்டியவர்கள் இங்கே கண்டுகொள்ளலாம் என்கிறார்கள் மூசாலா நபியின் அலிகி சலாத் வசலாம் அண்ணவர்கள் நபிகன் அய்யூப் அலிகி ஸலாத்து வசலாம் அண்ணவர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம் கடுமையாக கஷ்டப்பட்டவர்கள் பதினேழு ஆண்டு காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்து அய்யூப் அலிகி சலாத்தினுடைய மனைவி இடத்திலே சென்று அந்த காலத்திற்கு தேவையான காசு பணத்தை முன்னாடி கொண்டு போய் வைக்கலாம் ரஹீமாவிடத்தில் அன்பு ரஹீமா இது அத்தனையும் நீ எடுத்துக்கொள் ரஹீமா எனக்கு ஒரே ஒரு சஜிதா மட்டும் செய்து கொள் ரஹீமா பொம்பளைய காசுக்கு அடிமையாயிருவாங்கங்கிற அந்த எண்ணம் இவளிசுக்கு அன்றே இருந்தது காசை காட்டினா எதையுமே மயக்கிடலாம் இன்னைக்கு அரசியல்வாதிகள் பொம்பளைகளுக்கு காசை காட்டுறாங்களா இல்லையா காசை காட்டினோன்னு போய் ஓட்டை போட்டுட்டு வந்துருதுங்க தன்னுடைய ஓட்டையே விற்கிற சூழல் இன்றைக்கு சமுதாயத்தில் ஏற்படுவதை போன்று அன்று ரஹீமாவிடத்திலே காசை கொண்டு போய் கொடுத்து எனக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ரஹீமா சொன்னார்கள் என் கணவனை நான் கேட்டு விட்டு வந்து விடுகிறேன் என்று கணவனிடத்திலே போய் சொல்லுகிறார்கள் யாரோ ஒருத்தர் பொட்டி நிறைய காசை கொண்டு வந்து கொடுத்து எனக்கு ஒரு சஜிதா செய் என்று சொல்லுகிறார் என்று சொல்லுகிற பொழுது அஜூப் அலி இஸ்லாம் சொன்னார்கள் அவுது பில்லாஹி மின ஷைத்தான் போய் சொல்லு ஓடி போயிருவான் மூட்டையை தூக்கிட்டு என்று சொல்ல அந்த அம்மா போனார்கள் போன உடனே காசு வாங்கிக்குவாங்கன்னு நினைக்க அவுது பில்லா ஹிமின ஷைத்தான் ரஜீம் விஷயம் தெரிஞ்சு போச்சா நான் தான் வந்திருக்கேன் என்று பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டான் ஐயூப் அலி இஸ்லாம் இடத்திலே வருகிறார் தப்சீர்களிலே பொறிக்கப்பட்ட வரலாறு பெரிய டாக்டர் மாதிரி எல்லா நோய்களையும் நான் குணப்படுத்தி விடுகிறேன் என்னிடத்தில் இல்லாத மருந்துகள் கிடையாது காடுகள் மலைகள் ஆறுகள் அருவிகள் என்று அத்தனை பொருட்களையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன் ஐயூப் அலிஸ்லாம் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டாங்க சரி பெரிய டாக்டர் வந்திருக்கிறாரு இவர்கிட்ட சொல்லக்கூடாது என்று எண்ணிக்கொண்டு சரி மருத்துவம் செய்து சிகிச்சையை கொடுத்து விட்டால் உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஐயூப் அலி இஸ்லாம் கேட்கிறார்கள் பரிபூரண குணமாகி விடுகிறது உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது மருத்துவரே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது அப்ப அந்த இவளி சொன்னா மருத்துவ இடத்துல வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை மக்களிடத்திலே ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் இந்த டாக்டர்னாலதான் குணம் கிடைச்சுன்னு சொன்னா போதும் எவ்வளவு ஹிக்குமத்தான வார்த்தை இந்த டாக்டர்னாலதான் எனக்கு ஆரோக்கியம் கிடைத்தது என்று சொன்னால் போதும் உடனே இவங்களும் பயன்படுத்திட்டாங்க அவுது பில்லாகி மின சைத்தான் ரஜீம் நோயை கொடுத்தவனும் அந்த அல்லா நோயை குணப்படுத்துபவனும் அந்த அல்லா உன்னால் எதையும் செய்ய முடியாத ரஜீமே சென்று விடு என்றார்கள் அப்ப எவ்வளவு ஹிக்குமத்தாக அவன் உள்ளே நுழைந்து காரியங்களை ஆட்டுகிறான் என்பதை எண்ணி பார்க்கிறோம் அன்னவர்கள் இபிலிசை பார்க்கிற சூழல் ஏற்படுகிறது இபிலிஸிடத்திலே பேசுகிற பொழுது கேட்டார்களாம் என்னை என்றைக்காவது வழிகெடுத்திருக்கிறாயா என்று ஆனந்தமாக நம்மளை எல்லாம் கண்டிப்பா கெடுத்திருக்க முடியாது நாம் நபி அல்லவா கெடுத்திருக்க முடியாது என்ற எண்ணத்திலே எஹியா அலி ஸலாம் கேட்கிறார்கள் என்னை என்றைக்காவது வழிகெடுத்திருக்கிறாயா என்று கேட்கிற பொழுது இவன் சிரித்துக் கொண்டே எத்தனை தடவை கெடுத்திருக்கிறேன் எத்தனை தடவையா நான் ஒரு நபி பட்டியல் போட்டான் இந்த நாளையில எப்பொழுதுமே வளமையாக இரவுல நீங்கள் நூறு ரக்காத்தை தொழுவீர்கள் இந்த நாள் ஐம்பது ரக்காத்தான தொழுதுங்க ஆமா இந்த நாள் எழுபது ரக்காத்தான தொழுதுங்க இந்த நாள் எண்பது ரக்காத்தான தொழுதுங்க நூறு தொழ முடியவில்லையே என்ன காரணம் தெரியுமா சாப்பிடும் போது சாப்பாட்டினுடைய சுவையை கொஞ்சம் அதிகரித்து காட்டினேன் நான் அதனால கொஞ்சம் கூட சாப்பிட்டீங்க எகியா கொஞ்சம் கூட சாப்பிட்டதுனால வயிறு டிம்முண்டாயிடுச்சு ஆயிடுச்சு கண்ணு டும்முண்டாயிடுச்சு ஆயிடுச்சு அதனால இருபது ரக்காத்து தொல முடியாம எண்பதோட நீங்க படுத்துட்டீங்க சரிதானே ஆமா அங்கு நான் தான் இருந்தேன் நூறுக்கு பகரமாக ஐம்பது தொழுதீர்களே அது நான் தான் நூறுக்கு பகரமாக எழுபது தொழுதீர்களே அங்கு நான் இருந்தேன் என்று சொல்ல எஹியா அதற்கு பிறகு உண்பதை மிகவும் குறைத்தார்கள் என்ற வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது நபியுனா சுலைமான் அலா நபியினா அலி சலாத் வசலாம் அன்னவர்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது சுலைமான் அலி சலாத் வசலாம் அன்னவர்கள் கேட்டார்களாம் இவ்வளவு இடத்துல தன்னிடத்தில் இருக்கிற சுலைமான் அலி இஸ்லாத்திற்கு எல்லா ஆதிக்கத்தையும் அல்லாஹ் கொடுத்தான் ஜிங்களுடைய ஆதிக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான் அந்த ஜிங்களிடத்திலே அந்த ஜிங்களின் தலைமை ஜின்னாக இருக்கிற இஃப்ரீத்திடத்திலே சுலைமான் அலி இஸ்லாம் கேட்டார்களாம் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அந்த இபிலிசையும் பார்க்கணும் அவன்கிட்ட கொஞ்சம் பேட்டி கேட்கணும் என்று சொல்ல இஃப்ரீத்து மினல் ஜின் இபிலிஸ் இடத்திலே அழைத்து செல்லுகிறது சுலைமான் அலி இஸ்லாத்தை சுலைமான் அலி இஸ்லாம் இபிலிஸ் இடத்திலே செல்ல அவனும் அல்லாவை போலவே அரிசிலே தண்ணீரிலே தன்னுடைய சிம்மாசனத்தை அமைத்து அமர்ந்திருக்கிறான் இபிலிஸ் சிம்மாசனத்தை அமைத்து அமர்ந்திருக்கிறான் சுலைமான் அலி இஸ்லாம் செல்லுகிற பொழுது சுலைமான் அலி இஸ்லாத்தை பார்த்து சொன்னானாம் எல்லோரையும் நான் தேடி செல்லுவேன் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள் அல்ஹம்துலில்லா எப்படி போடுறான் பாயிண்ட் எல்லாத்தையும் நான் போய் பார்ப்பேன் என்னைய பார்க்கவே நீங்க வந்திருக்கிறீங்க பரவாயில்ல இபிலிசை சுலைமான் அலி இஸ்லாத்துக்கு ஒன்னும் புரியல இபிலிசை பார்க்க சென்றவர் என்ற குற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக எழுதப்படும் இபிலிசை விட்டு ஓடணும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இபிலீச பார்க்க வந்தவரின் பட்டியலில ஒரு நபியின் பெயரும் இருக்கும் என்று சொல்ல அங்கேயே விழுந்து செஜிதா செய்து அழுதார்கள் என்று வரலாறுகளை பார்க்கிறோம் அதற்கு பிறகு இபிலீசிடத்தில் கேட்டார்களாம் உனக்கு ரொம்ப பிடிக்காதவர்கள் உலகத்தில் யார் உனக்கு ரொம்ப பிடித்தவர்கள் யார் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்காதவர்கள் யார் உலகத்திலேயே உனக்கு ரொம்ப பிடித்தவர்கள் யார் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்காதவர்கள் யார் என்று கேட்க இவ்லீஸ் சுலைமான் அலி இஸ்லாம் இடத்திலே சொன்ன வார்த்தை ஆணோடு ஆண் சேருகிறார்கள் பெண்ணோடு பெண் சேருகிறார்களே இவர்கள் தான் உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடித்தவர்கள் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்காதவர்கள் இன்றைக்கு சமுதாயம் இந்த இபிலிசுகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஓரினச்சேர்க்க சேர்க்க கூடும் சொல்லி கோர்ட்ல இருந்து கொடுத்திருக்கிறாங்க அவ எவ்வளவு எவ்வளவு சமுதாயம் அதுவும் நீதியை சொல்லக்கூடிய அந்த இடத்திலேயே எப்படி விளையாடி கொண்டிருக்கிறான் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் தனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளுகள்னா கோர்ட்ல கொண்டு போய் அல்லா சேர்த்துட்டான் நவுதுவில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பெருமானார் செல்லல்லாஹு அலி வசல்லத்தினுடைய காலம் தொடர்கிறது பெருமானார் செல்லல்லாஹு அலி வசல்லம் இவனு உமர் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்கிறார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலி வசல்லம் இடத்துல இப்லீஸ் வருகிறான் கருத்த தோற்றத்திலே இப்லீஸ் வந்து நாயகத்திடத்தில் கேட்டான் பெருமானார் செல்லல்லா குலிவசலம் அனைத்தையும் அறிந்தவர்கள் அல்லவா வந்து கேட்டா அல்ல அவன் யார் படிச்சது ஒவ்வொன்னா பேசிட்டு வர்றான் உங்களை யார் படைத்தது அல்லாஹ் படைத்தான் சொர்க்கத்தை யார் படைத்தது அல்லாஹ் படைத்தான் இந்த பொருளை யார் படைத்தது அல்லாஹ் படைத்தான் கடைசியில கேட்டான் அல்லாவை யார் படைத்தது நவுது பில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வந்திருக்கிற ஒரு முக்கியமான ஆள் என்று சொல்லி பெருமானார் சல்லல்லாஹு அலிவ செல்லம் என்னவர்கள் மின ஷைத்தான் ரஜீம் என்று விரட்டிய வரலாறுகளும் அதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹுமான் முஹாதிபின் ஜபல் ரலி அல்லாஹு தாலாவை தண்ணீர் எடுப்பதற்காக அனுப்பி வைக்கிறார்கள் முஹாதே நீ தண்ணீர் எடுத்து வா தண்ணீர் எடுத்து வருகிற பொழுது ஒருவன் தடிப்பான் தடுப்பு இருப்பான் அவனை கல்லால் எரிந்து திருப்பி அனுப்பிவிட்டு நீ என்னிடத்திலே தண்ணீரை கொண்டு வா என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள் அதை போன்றே இவர்கள் தண்ணீர் எடுக்க சென்றார்கள் வருகிற பொழுது தண்ணீரை தடுப்பதற்காக அந்த தண்ணீர் எனக்கு தேவை இருக்கிறது கொடு கொடு என்று ஒருவன் தடுத்துக் கொண்டிருக்கிறான் பெருமானார் சொன்னது நினைவுக்கு வருகிறது முஆதிபுன் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அருகில் இருக்கிற கல்லை எடுத்து எரிந்து விரட்டிவிட்டு பெருமானாரிடத்திலே நாயகமே நீங்கள் சொன்னதைப் போன்றே நடந்தது நாயகமே நான் ஒருவனை தடுத்து விட்டு தண்ணீரை கொண்டு வந்திருக்கிறேன் நாயகமே என்கிற பொழுது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களாம் தடுத்த தான் இபிலிஸ் பாத்துக்கங்க என்று சொல்லுகிற பொழுது நாயகமே முன்னாடியே சொல்லியிருந்தா கொன்றுப்பேன் நாயகமே கல்லால் எறிவதா பெருமானா சல்லா மாத இடத்திலே சொன்னார்கள் அந்த வேலை உனக்கு இல்லை அந்த வேலை உனக்கு இல்லை மாத் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலிவசலம் அவர்கள் சொன்ன ஹதீசுகளையும் நாம் பார்க்க முடிகிறது ஹுமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலிவசலம் அடுத்தும் பேசுகிறார்கள் அவனுடைய படை இருக்கிறதே ஒன்பது பிரிவுகளாக அமைத்து வைத்திருக்கிறான் இபிலீசனுடைய பட அதீஸ்களிலே நீங்கள் பார்த்தால் ஒன்பது பிரிவுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரிவுகள் அமைத்து வைத்திருக்கிறார் சலீகீன் இனம் ஏராளமான பிச்சலங்களை கொண்டு அமைத்திருக்கிறார் சலீகீன் இவர்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேரு ஜலீத்தூன் இவர்கள் யார் என்று சொன்னால் சாஹிபுல்ல சுவாத் கடை வீதிகளிலே சுற்றி கொண்டிருப்பார்களாம் எல்லாரும் எல்லாத்தையும் எடுக்கிறது இல்ல அவனுங்களுக்குள்ள ஒரு செக்ஷன் இருக்கிறதே தனித்தனியாக சலீக்கின் கடை வீதிகளிலே அலைவார்கள் அங்க கடைக்காரங்களுடைய மனதை மாற்றுவார்கள் கடைக்கு வியாபாரம் பண்ண வந்தாக்கா பழைய சரக்கை எல்லாம் புது சரக்கு மாதிரி காட்டுன்னு சொல்லி தூண்டி இவன் பார்த்தா வாய மாதிரி தெரியறான் ஒரு பத்து ரூபாய் லாபத்தை இருபது ரூபாய் ஆக்கி வித்தரலாம் என்று எண்ணத்தை போட்டி குழப்பத்தை ஏற்படுத்தி வியாபாரிகளுடைய மனதிலே குழப்பத்தை போட்டி அப்பாவி மக்களை ஏமாற்றுகிற செயலை செய்ய வைக்கிறானே அவன் யார் சலித்தூன் பொய் சத்தியம் செய்ய வைக்கிறானே சத்தியமா இதனுடைய வேலை இது அப்படிமா இஷ்டத்துக்காக வாங்கியிருப்பான் வித்திருப்பான் சத்தியத்தை இடையிலே பயன்படுத்திக் கொள்வான் இந்த வேலைகளை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் சலித்தூன் என்ற இபிலிசின் வகையினர்கள் அவர்கள் தான் இதை செய்கிறார்கள் அடுத்த ஒரு வகை இருக்கிறது வசீன் இவர்கள் சாஹிபுல் முசீபா வசீன் என்பது இபிலிசினுடைய இன்னொரு வகை முசீபத்து நேரத்தில் வந்து உட்காந்துருவான் பக்கத்தில் உட்காந்து அல்லாவாது குள்ளாவாது நமக்கு கண் அல்லாவுக்கு தெரியல பக்கத்து வீட்டுக்காரன்லாம் எப்படி இருக்கிறான் பாதாமும் பிஸ்தாவமா தான் சாப்பிடுறான் அவன்லாம் நல்லா இருக்கிறான் நாம ஒண்ணு கூட சாப்பிடுறது இல்ல டெய்லி டாக்டர்கிட்ட போக வேண்டியிருக்கிறது என்று இந்த எண்ணத்தை தூண்டுகிறானே இவன் தான் வசீன் முசீபத்துகளுடைய நேரத்தில் அல்லாஹுவை மரகடிப்பு மரக்கடிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி கண்டதையும் போட்டு வஸ்வசாவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறானே இவர்களுக்கு பெயர் தான் வசீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மூன்றாவதாக அறிமுகப்படுத்துகிறார்கள் அவாஸ் அவான் இந்த அவான் என்றால் யார் என்றால் சாஹிபு சலாத்தீன் அரசர்களிடத்திலே நாடாளுகிறவர்களிடத்திலே போய் தன்னுடைய வேலையை பார்க்கக்கூடியவன் தான் நவான் அங்க போய் உட்காந்துக்கிட்டு லஞ்சத்தை வாங்கு வாக்கு சாவடிக்கிற நேரத்துல மட்டும்தான் நீ போகணும் அந்த வாக்கு சாவடிக்கு நல்ல பேர் வச்சிருக்கிறான் தமிழன் வாக்கு சாவடி போய் சாவடிச்சுட்டு வந்துடுறாங்க அதோட முடிஞ்சு இனிமேல் நீ எங்கேயுமே நீ போக தேவையில்லை நீ வீட்டிலேயே இருந்து கொள்ளலாம் நீ எதையும் சமுதாயத்திற்கு செய்ய தேவையில்லை உனக்குள்ள ஆதாயத்தை மட்டும் நீ பார்த்து கொண்டிரு என்றெல்லாம் தூண்டி சமுதாய தலைவர்களை வழிகெடுத்து சமுதாயத்தோடு ஒன்று விடாமலேயே செய்து வைத்திருக்கிறானே இந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் தான் அவான் பெருமானார் செல்லல்லா ஒளிவ செல்லம் அடுத்தும் பேசுகிறார்கள் இன்னொரு இனம் இருக்கிறது ஹஃபாஃப் யார் இந்த ஹஃபாஃபுகள் சாஹிபு ஷராப் சாராய கடையில் ஒன் போய் நிறுத்திடுவான் வாடாம அவனே நீ முஸ்லீமா பிறந்தா என்ன நாயகம் தடுத்தா என்ன வா இதுல இருக்கிற இன்பம் இருக்கே என்ன இன்பம் தெரியுமா இந்த இன்பத்தை உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாது என்று கொண்டு போய் சாராய கடைகளிலே விடக்கூடிய சைத்தானின் வகைகள் இருக்கிறார்களே இவர்களுக்கு பெயர் அதிகத்திலே சொல்லுவார்கள் ஹஃபாஃப் முர்ரா ஐந்தாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள் முர்ரா இவர்கள் யார் தெரியுமா இன்றைக்கு இவர்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கிறது இவர்கள் தான் சாஹிபுல் மசாமீர் மியூசிக் சாதனங்களிலே கொண்டு போய் சமுதாயத்தை விட்டு விடுவார்கள் ஒரு பாட்டு கேட்டு போலாம் என்று பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே சில பேர்கள் பார்த்தாக்கா அந்த டிவி போடுற பஸ் தான் பார்த்து ஏறுவான் அந்த இளைஞர்கள் எல்லாம் என்னன்னா நேரா ஒரு பத்து நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல அசரன் கொஞ்ச நேரம் நில்லுங்க அசரன் அவன் ரொம்ப வேகமா போவான் என்று சொல்லி கடைசியில பாட்டை கேட்க வைத்து தலையை ஆட்ட வைத்து ஒரு மாதிரியா கிறக்கி திக்ரி செய்ய வேண்டிய அல்லாஹ் என்று சொல்லுகிற அந்த நாவுகளை மாற்றி கண்டதையும் நின்றதையும் பேச வைக்கிற அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் தான் முர்ரா இன்றைக்கு வீடுகள் தோறும் அவர்களின் ஆதிக்கம் இருப்பதை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் அடுத்து ஒரு வகை இருக்கிறார்கள் லகூஸ் இவர்கள் சாஹிபுல் மஜூஸ் மதம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் மனம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் ரெண்டையுமே செய்து விடுவார்கள் இந்த மதத்திலே என்ன இப்படி கருத்துக்கள் இருக்கிறது என்று சொல்லி இஸ்லாமிய மதம் ரொம்ப மோசமாக இருக்கிறது பெண்களுக்கு கட்டுப்பாடுகளை போடுகிறது அதை செய்கிறது இதை செய்கிறது என்று சொல்லி மதத்தின் மீது மார்க்கத்தின் மீது இருக்கிற பற்றை நீக்கக்கூடியவன் பற்றை நீக்கக்கூடியவன் தொழுகையா அஞ்சு நேரம் ஒரு நாளைக்கு வச்சா நம்மள்டே சொல்றாங்க அஞ்சு நேரம் ஒரு நாளைக்கு அல்லா தொழுகை வச்சா எப்படி ஹஜரத் பெண்கள் இருக்கிறார்களே இவர்களுக்கு பேர் தான் தாசிம் அஸ்லாம் அலைக்கும் அஹமத்துல்லா என்று உள்ளே செல்லுகிற பொழுது சொல்லுகிற பொழுது இந்த இப்லீஸினுடைய தாக்கம் குறைகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அஸ்லாம் அலைக்கும் சொல்லாம உள்ள போயிட்டா பிரச்சனை பிஸ்மில்லாஹ்னு ஆரம்பமாயிரும் உள்ள போகும்போது நம்மால் எங்க என்பதை போன்று இபாதத்திலே ஒழு செய்கிற பொழுது தொழுகிற பொழுது நிறைய பேருக்கு எத்தனை ரக்காயத்தை அஜர்த்து தொலை வச்சிருக்கிறாருன்னே தெரியாது பின்னாடி நின்று பார்த்தா ஒரு கூட்டம் பெரும் கூட்டம் தொழுவோம் கடைசியில பார்த்தா அஜர்த்து மூன்று ரக்காயத்துல சலாம் கொடுத்திருந்தாலும் கிட்டாங்கிட்டு பாப்பாங்க குறைஞ்ச மாதிரியும் தெரியுது கூண்ண மாதிரியும் தெரியுது சொல்றதுக்கு தைரியம் வராது சுபானல்லாவே சொல்ல மாட்டான் எந்திரிக்கும் போது சுபகானல்லா மூன்று ரகாத்துல உட்காந்துனா சுபானல்லா சொல்லுமே வசுவசாவை ஏற்படுத்திடுவான் நாம தொழுதுகிட்டு இருக்கும் போதே ரெண்டா மூணா ரெண்டா மூணா மூணா நாளா மூணா நாளா ஒரே குழப்பம் இந்த நிலையை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தான் வலகான் ஒழு செய்கிற பொழுது சிலர் தண்ணி அள்ளி அள்ளி அவுசையே ஊத்துவான் அவுசையே ஊத்தி கழுவு கழுவு கழுவு கழுவுனாலும் ஒண்ணு நடக்காது இவர்களுக்கு பெயர் தான் வடகான் இப்படி ஒன்பது வகையை இபிலிஸ் வைத்திருக்கிறான் இந்த ஒன்பது வகையும் ஒவ்வொரு நாள் கணக்கு கொடுக்கணும் நம்ம சமுதாயத்துல எல்லாம் வியாபாரிகளுக்கு கணக்கு பார்க்கிறது ஏப்ரல் ஒண்ணுதான் ஆனால் அவர்கள் அப்படி அல்ல ஒவ்வொரு நாளும் கணக்கு கொடுத்தாக வேண்டும் தன்னுடைய தலைவனிடத்திலே செல்ல வேண்டும் இன்றைக்கு நீ என்னென்ன செய்திருக்கிறாய் நீ என்னென்ன செய்திருக்கிறாய் என்று கேட்கிற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அதில் ஒருவன் சொல்லுவான் இன்றைக்கு கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில சண்டையை ஏற்படுத்தி நான் அந்த ரெண்டு பேர்த்தையும் தலாக் கொடுக்க வச்சு பிரிக்க வச்சுட்டேன் இன்னொருத்தன் சொல்லுவான் சிதாச்சியை வச்சுட்டேன் ஒருத்தன் சொல்லுவான் மது அருந்த வச்சுட்டேன் ஒருத்தன் சொல்லுவான் வியாபாரத்துல குழப்பத்தை ஏற்படுத்திட்டேன் கடைசியில ஒருவனுக்கு பரிசு கொடுக்கப்படும் யார் என்று தெரியுமா யாருக்கு பரிசு கொடுக்கப்படும் அந்த தாசிமுக்கு வீட்டுக்கு தான் ஒவ்வொரு நாளும் பரிசை தட்டி செல்லக்கூடியவன் யார் என்றால் தாசிம் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில சண்டை ஏற்படுத்தி ரெண்டு பேர்த்தையும் கேட்டேன் தலாக்காயி ரெண்டு குடும்பமும் இன்னைக்கு கீரியும் பாம்பும் அவ்வளவு அன்பா இருந்தவங்க கீரியும் பாம்பா என்று சொல்லப்படும் என்று ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிற வரலாறுகளை பார்க்கிறோம் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அவரை பற்றி அழகாக பேசி காட்டுகிறார்கள் சில செயல்களை செய்யாதீர்கள் அது சைத்தானுக்கு உகந்தது என்று பெருமானார் சொல்லுகிறார்கள் அந்த கொட்டாவி விடுவது இருக்கிறதே கொட்டாவி விடும்போது பார்த்தா சிலர் பார்த்தா ஆடு வாய தொடர்ந்து சொடக்கு விட விடுவான் இது யாரின் வேலை இது நீங்குவதற்கான வழி இந்த தசாவுப் மீன சைத்தான் பெருமானார் சொல்லுகிறார்கள் கொட்டாவி என்பது சைத்தானை சார்ந்தது அதனால் கொட்டாவி வருகிற பொழுது நீங்கள் முகமது ரசூருல்லா என்ற நாயகத்தின் பெயரை நினையுங்கள் கொட்டாவி வராது எவ்வளவு அழகான அறிவுரையை பெருமானார் சொல்கிறார்கள் என் பெயரை நினையுங்கள் உங்களுக்கு கொட்டாவி வராது கொட்டாவி சைத்தானின் செயல் அல் ஹுமத் மின சைத்தானில் ரிஜால் ஆண்களுக்கு சிகப்பு ஆடை இருக்கிறதே இது சைத்தானுக்கு உகந்தது ஆண்கள் சிகப்பு ஆடையை அணிவதை சைத்தான் புரியப்படுகிறான் இன்னைக்கு சேப்பாட போட்டு வந்துட்டாரா அலமதுல்லா நமக்கு ஒரு ஆள் சேர்ந்திருக்கிறாரு என்று புரியப்படுகிறான் சிவப்பு என்பது ஆண்களுக்கு உகந்த செயல் அல்ல பெருமானார் செல்லல்லா ஒளிவசலம் சொல்கிறார்கள் அதை போன்று தலப்பாகையை கட்டுகிற பொழுது லேச குஞ்ச வைக்கணும் அந்த குஞ்ச வைக்காம கட்டப்படுகிற தலப்பாகை இருக்கிறதே இதிலேயும் இதுவும் என சைத்தான் சைத்தானில் நின்று உள்ளது இதை சைத்தான் பிரியப்படுகிறான் பெருமானார் செல்லல்லா ஒளிவசலம் சொல்லி காட்டுகிறார்கள் இதை போன்று மூச்சு விடாம குடிக்கிறானா இல்லையா குடிக்கிற பொழுது ஒரு சுண்ணத்தை பெருமானார் வலியுறுத்தி இருக்கிறார்கள் யார் குடிக்கிறார்களோ மூச்சு விட்டு பிடிக்க வேண்டும் என்று பெருமானா சொல்லி இருக்கிறாங்க மூச்சு விடாம பிடிச்சிருவான் அந்த வெயில போயிட்டு வந்து பார்த்தா ஒரு பாட்டில் தண்ணியை கட கட கட கடன் அடிப்பாரு அவர் சைத்தான் குடிச்சுட்டு இருக்கிறார் கடகட கடகடன்னு அப்ப மூச்சு விட்டு ஒரு மடக்கு ரெண்டு மடக்கு குடித்து விட்டு அதற்கு பிறகு மூச்சு விட்டு மீண்டும் மெதுவாக குடிப்பது இருக்கிறதே இது மனித செயல் வேகமாக குடிப்பது மூச்சு விடாமல் இது சைத்தானின் செயல் பெருமானார் செல்லல்லாஹு அழிவு செல்லும் அண்டவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த ஜர்ஸ் இருக்கிறது அல்லவா மாடுகளுக்கு ஆடுகளுக்கு ஒட்டகங்களுக்கு எல்லாம் வெள்ள போட்டிருப்பாங்க அடிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும் ஜர்ஸ் மின சைத்தான் இதுக்கும் சைத்தானில் நின்றும் உள்ளது பெருமானார் செல்லல்லாஹு அழிவு செல்லும் அண்டவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இதை போன்று இரவு நேரத்திலே பாத்திரத்தை மூடாமல் வைத்து விடுகிறோம் அல்லவா அந்த தண்ணீரையும் குடிக்க வேண்டாம் காரணம் ஷைத்தான் குடித்திருக்கிறான் பெருமானார் செல்லல்லாஹ் அலிவசலம் சொல்லுகிறார்கள் எந்த பாத்திரத்திலே உடைந்திருக்கிறதோ பாத்திரம் உடைந்திருக்கிறதோ அந்த பகுதிகளில் நீங்கள் வாய் வைத்து குடிக்க வேண்டாம் ஏனென்றால் அது சைத்தானில் நின்று உள்ளது பெருமானார் சொன்னார்கள் அல்லக்குலமின் இஸ்பாயின் வாஹித் ஒரே ஒரு விரலிலே சாப்பிடுவது மின சைத்தான் ஒரு விரலில சாப்பிடுறவன் தான் சைத்தான் ஒரு விரலிலே சாப்பிடுவது மனிதனுடைய தன்மை அல்ல இரண்டு விரல்களில் சாப்பிடக்கூடியவர்கள் அல்ல அல் ஜபாபிரா இது அநியாயக்காரர்கள் சாப்பிடுகிற முறை அதனால் மூன்று விரல் அதற்கு மேலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஹுமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலிவசலம் அண்ணவர்கள் சொல்லிக் சொல்லி காட்டுகிறார்கள் இப்படி சொர்க்கத்தை விட்டும் தடுக்கக்கூடிய முதல் தடை இபிலிஸ் இவனிடத்திலிருந்து நாம் நீங்க வேண்டுமானால் என்ன செய்யணும் மாளிகத்தான் அவனை படைச்சவனை தான் பிடிக்கணும் இவளுக்கு நம்ம போர் செஞ்சு அவனை வெல்ல முடியுமா இபிலிசை போர் செய்து அழிக்க முடியுமா என்றால் முடியாது மாலிக்கிடத்திலே அல்லாஹ்விடத்திலே அந்த பாரத்தை சாட்ட வேண்டும் அல்லாஹ் நீ காப்பாற்று அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் நீ காப்பாற்று குர்ஆனை ஓத வேண்டும் ஆயத்துல் குர்சியை கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொள்ள வேண்டும் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனங்களை ஓதிக்கொள்ள வேண்டும் இஸ்திஃபார் செய்ய வேண்டும் இதுதான் சொர்க்கத்திலிருந்து சொர்க்க இருக்கிற இந்த சைத்தானை தடுக்கும் வழி என்று பெருமானார் சொன்னார்கள் இரண்டாவது நர்ஸ் இருக்கிறது மூன்றாவது ஹவா மனோ இச்சை இருக்கிறது நான்காவதாக துன்யா இருக்கிறது இந்த நான்கும் தான் சொர்க்கத்தை விட்டும் தடுக்கிறது இந்த நான்கிலிருந்தும் நாம் விலகி இருந்தால் சொர்க்கத்தை சொர்க்கத்தினுடைய அமல்களை தாயுமாக செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்பதில் சந்தேகமில்லை சொர்க்கத்திற்கு தடையாக இருக்கிற அந்த தடைகளை நீக்கி சொர்க்கத்தை பெறுகிற நன்மக்களாக வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக வாகுர்தாவா அனில் அஹமது இல்லாஹ் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم إنا نسألك ما سألك منه عبدك وحبيبك ونبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك ما استعاذك منه عبدك وحبيبك ونبيك محمد صلى الله عليه وسلم اللهم بارك لنا في تجاراتنا ومعاملاتنا وحرفتنا وزراعتنا يا أرحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم